திருச்சிற்றம்பலம் சோழநாடு காவிரி வடகரை தலம் ஈங்கோய்மலை திருச்சிற்றம்பலம் வானத்து உயர் தன்மதி தோய் சடை மேல் மத்தம் மலர் சூடி தேனோத்தனமின் மொழிமான் விழியாள் தேவி பாகமா கானத்திரவில் எரி கொண்டாடு கடவுள் உலகேத்த ஏனத்திரள்வன் இழியோசாரல் ஈங்கோய் மலையாரே சூலப்படையொன்றேந்தீரவீர் சுடுகாடிடமாக கோலச்சடைகள் தாழ குழல் யாழ் முந்தை கோட்டவே பாலோத்தனை மொழியாள் காண ஆடும் பரமனார் இலத்துடு நல் இளவங்கமழூ இங்கோய் மலையாரே கண் கொள்ளுதலார் கரை கொள்மிடற்றார் கரியின் உரி தோலார் விண்கொள்மதி சடையார் விடையார் கொடியார் வெண்ணீர் பெண் கொள் திரு மார்பத நீர் பூசு பெம்மான் எமையாழ்வார் என் குமரியோ திரியோ சாரல் ஈகோய் மலையாரே மறையின் செய்யார் நெறிமென் கூந்தல் மலையான் மகளோடு குறைவெண் பிறையோ புனலோ நிலவோ குளிர்புன் சடை தாழ பறையும் குழலோ கழலும் மார்ப படுகாட்டெறியாடும் இறைவர் சிறைவண் டரை பூஞ்சாரல் ஈங்கோய் மலையாரே நொந்த சுடலை பொடி நீரணிவார் நுதல் சேர் கண்ணீனார் கந்த மலர்கள் பலவோ நிலவு கமல் புன் சடைத்தாழ பந்தன் விரலாள் பாகமாக படுகாட்டெறியாடு எந்த மடிகள் கடிகொள் சாரல் இங்கோய் மலையாரே நீராரகலம் உடையார் நீரையார் கொன்றை அறவோடும் ஆரார் சடையார் அகில் வெங்கடையால் அவுணர் புறமூன்றும் சீராயேரிசை தேவர் பெருமான் செங்கண் நடல் வெள்ளை ஏறார் கொடியார் உமையாளோடும் ஈங்கோய் மலையாரே வினையாயினதீ விகீர்த்தருளே பூரியோ விகீர்த்தன் பிரி கொன்றை நனையார் முடி மேல் மதியோ சூடு நம்பானலமல்கு தனையார் கமல மலர் மேலுரைவான் தலையோட நலேந்தும் எனையாளுடையான் உமையாளோடும் ஈங்கோய் மலையாரே பறக்கும் பெருமை இலங்கை என்னோ பதியீர் பொலிவாய அறக்கற்கிறைவன் முடியோ தோளும் அணியார் விரல் தன்னால் நெருக்கி அடர்த்து நிமலா போற்றி என்று நின்றேத்த இரக்கம் புரிந்தார் உமையா ஈங்கோய் மலையாரே வரியார் புலியின் உரி தோலுடையார் மலையான் மகளோடு பிரியாதுடனாய் ஆடல் பேணும் பெம்பான் திருமேனி அரியோடையனும் அறியா வண்ணம் அளவில் பெருமையோடு எரியாய் நிமிர்ந்த எங்கள் பெருமான் இங்கோய் மலையாறு பிண்டி என்று பெயரா நீர்க்கு பிணங்கு சமணரும் மண்டை கலனா கொண்டு திரியோ மதியில் தேரரும் உண்டீவயிரார் உரைகள் கொள்ளா மதுமயோடுடனாகி இண்டை சடையான் இமையோர் பெருமான் இங்கோய் மலையாரே விழவாரொல்லியும் முழவும் ஓபாம் வேணு புறத்தன்னுள் அழலார் வண்ண தடிகளருள் சேர் அணிகொள் சம்பந்தன் எழிலார் சுனையும் பொழிலும் புடை சூழ் ஈங்கோய் மலையீசன் கழல் சேர்பாடல் பத்தும் வல்லார் கவலை களைவாரே கழல் சேர்பாடல் பத்தும் வல்லார் கவலை களைவாரே சுவாமி மரகதாச்சலேஸ்வரர் அம்பாள் மரகதவல்லி திருச்சிற்றம்பலம்